கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையினுடைய பகுதியை மூன்று முக்கிய பகுதிகளாக ரபுல் ஆலமீன் பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று முக்கிய பகுதிகளான இளமை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் என்ற இந்த மூன்று பருவங்களிலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் எந்த ரீதியில் அவன் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய திருமறையிலும் தன்னுடைய ஹபீப் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய பொன்மொழியிலும் ரபுல் ஆலமி நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி தருகின்றான் அருமை சகோதரர்களே உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லா ரபுல் ஆலமீன் இந்த மூன்று விதமான பருவங்களை அமைத்து தந்திருக்கின்றான் அவனுடைய இளமை பருவம் வாலிப பருவம் அல்லது குழந்தை பருவம் வாலிப பருவம் வயோதிக பருவம் என்று இந்த மூன்று பருவங்களிலும் அல்லா ரபுல் ஆலமீன் மனிதனுக்கு மிக முக்கியமான பருவமாக மிக முக்கியமான பகுதியாக ரபுல் ஆலமீன் கருதுவது ஒரு மனிதனுடைய வாலிப பருவம் அல்லது அவனுடைய இளமை பருவம் அதாவது அவனுடைய இளைஞனாக இருக்கக்கூடிய டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் வயது பருவத்தை தான் அல்லா ரபுல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையின் முக்கியமான கட்டமாக ரபுல் ஆலமீன் பிரஸ்தாபிக்கின்றான் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் பல்வேறு ஹதீஸ்களிலே நாம் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் அவனுடைய வாலிப பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை அந்த வாலிபம் அந்த நேரத்தில் அந்த மனிதன் செய்யக்கூடிய இபாதத் அவன் செய்யக்கூடிய வழிபாடு அவனுடைய ஒழுக்கம் இதுதான் மறுமையில் இவனுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் பருவம் என்று பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் உலகத்திலே அவன் அறுபது வருடம் எழுபது வருடம் வாழ்ந்தால் கூட அவனுடைய மறுமையின் வெற்றி என்று அவனுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் பருவம் அவன் வாலிப பருவத்தில் மேற்கொள்ளும் காரியங்கள் தான் அந்த பருவத்தில் அவன் ஏ ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் அவன் நிகழ்த்தக்கூடிய காரியங்களும் தான் அந்த மனிதனுடைய ஆகரத்திரை வெற்றியை ஆகரத்து வெற்றி என்ற அவனுடைய தக்தீரை தலைவிதியை தீர்மானிக்கும் முக்கியமான கட்டம் என்று ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த கருத்தை நமக்கு வலியுறுத்துகின்றார்கள் அருமை சகோதரர்களே நம்மில் பல பேர் வாலிப பருவத்தை கடந்து வந்து இருப்போம் பல பேர் வாலிப பருவத்திலே இருந்து கொண்டிருப்போம் இன்னும் சில பேர் வாலிப பருவத்தை அடையும் தருணத்திலே இருப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய அல்லா ரபுல்லாலமி நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்தான மிகப்பெரிய அருட்கொடையான இந்த இளமை என்று சொல்லக்கூடிய வாலிப பருவம் இன்று எந்த அடிப்படையில் இந்த பருவத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ரசூல் சல்லா விரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய வாலிப பருவம் கழிந்து கொண்டிருக்கின்றதா அல்லது எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பருவத்தை நமக்கு கொடுத்தானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமா அல்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த முறைப்படி நம்முடைய வாலிப பருவம் கழிந்து கொண்டிருக்கிறதா அல்லது அந்த வாலிப பருவத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் அந்த வாலிப பருவத்தை கட்டுப்படுத்துவதற்கும் சக்தியை ஆற்றலை எல்லாம் நம்ம கொடுத்தானே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வாலிபர்களை அந்த சிந்தனையில் நாம் வழி நடத்துகின்றோமா என்ற ரீதியில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சில பேர் நாமே வாலிபர்களாக இருக்கோம் அந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த வாலிபத்தை கொடுத்தான் அந்த வாலிபத்தை பயன்படுத்துகிறோமா என்று சிந்திக்கும் தருணத்திலே வாலிபர்கள் இருக்கின்றோம் அந்த வாலிப பருவத்தை தாண்டியவர்கள் நம்முடைய கண்ட்ரோலில் நம்முடைய கட்டுப்பாட்டில் எத்தனை வாலிபர்கள் இருப்பார் நம்முடைய வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் நம்முடைய சகோதரர்களாக இருப்பார்கள் அல்லது ஏன் நம்ம வீட்டு வேலைக்காரர்களாக கூட இருப்பார்கள் அல்லது நம்முடைய கடையுடைய வேலைக்காரர்களாக இருப்பார்கள் அந்த வாலிபர்களை அல்லாஹ் எதற்காக வாலிபத்தை கொடுத்தான் எந்த அடிப்படையில் வாலிபத்தை பயன்படுத்த சொன்னான் அல்லாஹ் ரசூல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த அடிப்படையில் வாலிபத்தை பிரயோகிக்க சொன்னார்கள் அந்த விதத்திலே அவர்கள் பிரயோகிக்கிறார்களா பயன்படுத்துகிறார்களா என்று கண்ட்ரோல் பண்ணும் இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அதனை கண்காணிக்கின்றோமா கண்ட்ரோல் பண்ணுகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் அருமை சகோதரர்களே இன்று உலகளாவிய அளவிலே இஸ்லாமிய எதிரிகள் பாரதூரமான ஒரு திட்டமிட்டு அதற்காக ஒரு நீண்ட கால திட்டமிட்டு இஸ்லாத்தை அழிப்பதற்கு இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகள் செய்யக்கூடிய எத்தனையோ சூழ்ச்சிகளில் மிகப்பெரிய திட்டம் மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்றால் இன்றைய ஜெனரேஷன் இன்றைய சமுதாயம் இந்த தலைமுறை இவர்கள் ஈமானிலே உறுதியாக இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்ல படி நடக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ளாக இருக்கலாம் ஆனால் இவர்களை நாம் உயிர் பயத்தை காட்டி பொருள் பயத்தை காட்டி பண பயத்தை காட்டி எப்படி எப்படிலாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படி எப்படிலாம் வழிகெடுத்து கொண்டிருக்கலாம் இவர்கள் முஸ்லீமாக வாழ்வதையும் முஸ்லீம் பெயர் இருப்பதையும் அல்லது தனக்கு இஸ்லாமிய அடையாளம் இருப்பதையும் மிகப்பெரிய ஒரு பாரமாகவும் மிகப்பெரிய கஷ்டமாகவும் நினைக்கும் அளவுக்கு முஸ்லீம் என்றாலே கெட்டவர்கள் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர்களை ஒரு சைக்காலஜியாக மனோவியல் ரீதியாக இவர்களை ஒரு குற்றவாளியாக ஆக்கிவிடலாம் அதன் மூலம் இவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கே அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் என்றெல்லாம் ஒரு விரிவான பாரிய சூழ்ச்சிகளை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே அதிலே அவர்கள் பெரிய அளவில் வெற்றி காண முடியவில்லை பெரிய அளவில் வெற்றி காண முடியவில்லை இன்றைக்கு அலஹந்தில்லா முஸ்லீம்களிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு மறுமலர்ச்சியும் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் எந்த ஒரு முஸ்லீமுமே தன்னை முஸ்லீம் என்று காட்டிக்கொள்வதிலே அச்சப்படுவதில்லை அப்படி ஏதோ ஒரு சதவீத நூறு ஒரு ரெண்டு சதவீத மக்கள் அது கூச்சப்படலாம் அச்சப்படலாம் என்றால் அது அவர்களுடைய பலகீனமான ஈமானுடைய அடையாளம் அல்லது ஈமானுடைய பலகீனத்தின் அடையாளம் அது ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்கள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதிலே எவ்வளவுதான் முஸ்லீம்கள் நசுக்கப்பட்டாலும் எவ்வளவுதான் முஸ்லீம்கள் ஒழித்து ஒழித்து கட்டப்படுவதற்காக சூழ்ச்சிகளும் திட்டங்களும் அரங்கேற்றப்பட்டாலும் எவ்வளவுதான் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் அவப்பெயர்கள் சூட்டப்பட்டாலும் மீடியாக்கள் மூலமாக அல்லது ஊடகங்கள் மூலமாக அவருடைய சக்தியின் மூலமாக பிரச்சார பலத்தின் மூலமாக முஸ்லீம்கள் எல்லாம் கெட்டவர்கள் காட்டுமிராண்டிகள் அசுத்தமானவர்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள் தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் கூட இல்லா இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது முஸ்லீம்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு தாவா செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் சாரை சாரையாக முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே மேற்கத்திய சக்திகள் இந்த வெஸ்டர்ன் பவர் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய சக்திகள் அவர்கள் இஸ்லாத்தை பலகீனப்படுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளிலே பெரிய அளவு இல்லா அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ரபுல்லாலின் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவென்றால் இந்த ஜெனரேஷனை நம்மால் பலகீனப்படுத்த முடியவில்லை இந்த ஜெனரேஷன் முஸ்லீம்களை நம்மால் பலகீனப்படுத்த முடியவில்லை அதனால் இஸ்லாத்தை பலகீனப்படுத்த முடியவில்லை என்பதை புரிந்து கொண்ட இந்த மேற்கத்திய சக்திகள் அடுத்த கட்ட சூழ்ச்சி என்னவென்றால் அடுத்த ஜெனரேஷன் மீது குறிவைக்கின்றார்கள் அடுத்த ஜெனரேஷன் மீது வருங்காலத்தில் வாலிபர்களாக வரப்போகும் இளைஞர்கள் மீது ஏனென்றால் வாலிப சக்தி இளமை சக்தி என்பது ஒரு அல்லாரபுல்லாலுமே இந்த மார்க்கத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய பவர் இந்த சக்தியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த சக்தியை பலகீனப்படுத்தி விட்டால் இஸ்லாத்தையே பலகீனப்படுத்தி விடலாம் என்ற அவருடைய பகல் கனவினுடைய அடுத்த கட்ட திட்டம் தான் எதிர்கால முஸ்லிம்களை எதிர்கால முஸ்லிம் இளைஞர்களை அவர்களை நாம் தவிடுபடியாக்க வேண்டும் அவர்களுடைய ஈமானை தவிடுபடியாக்க வேண்டும் அவர்களுடைய இஸ்லாத்தை பலகீனப்படுத்த வேண்டும் அவர்கள் முஸ்லீமாக இருப்பதையே மிகப்பெரிய தடையாகவும் தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரியாகவும் இஸ்லாத்தை கருத வேண்டும் என்ற அளவிலே மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டங்களை மேற்கத்திய சக்திகள் செய்து வருகின்றன அருமை சகோதரர்களே எம்பெருமான ரசுலே கரீம் சல்லாஹூ அலைவசலம் சொன்னார்கள் இலங்கை இளமை பருவம் என்பது எவ்வளோ ஒரு அற்புதமான பருவம் அல்லாவுக்கு எந்த அளவுக்கு பிடித்தமான பருவம் என்பதற்கு உதாரணம் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லாலின் நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த கேமத்து நாளில் தன்னுடைய அரிசின் கீழ் ஏழு விதமான மக்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் சபாத்தின் எதில்லோகம் அல்லாஹ் எதில்லி எவ்வளோ தில்ல தில்லு நாளை மறுமையில் ரப்புலாலமீன் நிழலே இல்லாத அந்த கிராமத்து நாளில் தன்னுடைய அரசின் கீழ் ஏழு விதமான மக்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அதில் முதலாவதாக பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் குறிப்பிட்டது ஷாபு நஷாஃபி இபாதத்தில்லாஹி தாலா அல்லாவுடைய வழிபாட்டிலே தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திய வாலிபர் அல்லாவுடைய வழிபாட்டிலே தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திய வாலிபர் அந்த இளைஞர் இவர் முழுக்க முழுக்க சைத்தானுக்கு அடிபட்டு விடாமல் சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆள்பட்டு விடாமல் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய வாலிபத்தை அர்ப்பணித்துக் கொண்டாரே அந்த வாலிபருக்கு அல்லா ரபுல் ஆலமீன் கண்ணியப்படுத்தும் பொருட்டு தன்னுடைய அரிசின் கீழ் நெல் கொடுக்கிறார் என்று பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அந்த அளவுக்கு வாலிப பருவத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய இபாதத் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வழிபாடு ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல வணக்கங்கள் ஒரு மனிதன் ஆற்றக்கூடிய இறை கடமைகள் இது அல்லாவுக்கு எவ்வளோ விருப்பமானது என்றால் எல்லாமே கடமைகள் தான் ஆற்றுகின்றோம் வயோதிகர்கள் வாலிபர்கள் எல்லோருமே அல்லாட கடமையை ஆற்றுகின்றோம் ஆனால் வாலிபர்கள் அந்த கடமையை ஆற்றும் பொழுது அது அல்லாவுக்கு எவ்வளோ பிடித்தமானதாகிறது என்றால் அந்த வாலிபனை கண்ணியப்படுத்தும் பொழுது தன்னுடைய அரிசின் கீழ் அழைத்து ரபுல் மீன் அவனுக்கு நிழல் கொடுக்கின்றான் அது மட்டுமல்ல வாலிப சக்தியால் தான் எந்த ஒரு காரியத்தையும் மாற்ற முடியும் என்பதால் பெருமானா சல்லல்லா அழைத்து சொன்னார்கள் பாங்கு சப்தம் கேட்டு யார் தொழுகைக்கு வரவில்லையோ அவருடைய வீட்டை தீ வைத்து கொளுத்த விரும்புகிறேன் என்று சொல்ல வந்த பெருமானா சல்லா அலிசல்லாம் எப்படி சொல்கிறார்கள் சில வாலிபர்களை ஏவி விறகுகளை பொறுக்கி அதற்கு பிறகு பாங்கு சொல்லப்பட்டு அந்த பாங்கு சப்தம் கேட்டும் யார் பள்ளிவாசலுக்கு தொலை வரவில்லையோ அவர்களுடைய வீட்டை நான் கொடுத்து ஆசைப்படுகின்றேன் சொல்றாங்க சொல்கிறாங்க ஒரு அமீர் ஒரு தலைவர் கட்டளையிடும் பொழுது அந்த கட்டளையை முறையாக நிறைவேற்றுபவர் யார் என்பதை பெருமானா சல்லல்லாசவர்கள் குறிப்பிடுவதற்காகத்தான் சொல்கிறார்கள் சில வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை விறகு பொறுக்கும்படி கட்டளையிட்டு அதற்கு பிறகு பாங்கு சொல்லி பாங்கு சத்தம் கேட்டு யார் தொழுகைக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீட்டை தீ வைத்துக் கொடுத்து ஆசைப்படுகிறது சொன்ன காரணம் வாலிப சக்தி என்பது வாலிப பவர் என்பது அது அல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் உகந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பெருமானா சல்லல்லாசிம் பார் குறிப்பிட்டார்கள் அருமை சகோதரர்களே இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் எடுத்து பார்ப்போமினால் இன்றைக்கு வாலிபர்கள் என்பது எப்படி ஆகிவிட்டது என்றால் வாலிபர் நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால் மிக மிக மோசமாக மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு மேற்கத்திய ஊடகங்களுடைய பிரச்சாரத்திற்கு சிந்தனை மழுங்கப்பட்டு சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டு முழுக்க முழுக்க வருங்காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிரியாக மாறிவிடுவார்களோ என்று அச்சப்படும் அளவுக்கு வாலிப நிலை மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே கொஞ்சம் வாலிபத்தின் நிலையை எடுத்து பார்ப்போமேனால் எம்பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் சக்கராத்து நேரத்தில் இருக்கின்றார்கள் அவருடைய கடைசி கட்ட காலம் அதற்கு பிறகு இஸ்லாம் என்னவாகும் அதற்கு பிறகு இஸ்லாமிய தலைமை யார் ஏற்க போகிறார் அதற்கு பிறகு யார் இஸ்லாத்திற்கு பொறுப்பேற்க போகிறார் என்றெல்லாம் சஹாபாக்கள் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த நேரத்திலும் ஒரு படையை எதிரிகளை எதிரிகளுடைய எதிர்ப்பை தடுப்பதற்காக தற்காப்புக்காக ஒரு படையை அனுப்ப வேண்டிய நிலை கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய படையோடு இஸ்லாத்தை தாக்க வருகிறார்கள் மதினாவை தாக்க வருகிறார்கள் ரோம் நாட்டு படையின் மூலமாக என்று செய்தி வந்தவுடன் அந்த ரோமர் படைகளை எதிர்கொள்வதற்காக பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் அந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு படையை அனுப்புகின்றார்கள் அந்த படைக்கு அமீராக நியமித்தது பதினாறு வயதுகள் நிரம்பி பதினேழாவது வயதில் எடுத்து வைக்கும் ஹதரத் உசாமா பின் ஜெயித் ரதி அல்லாஹுல்லா அமீரா நியமித்தார்கள் நிறைய சஹாபாக்கள் ஆட்சேபித்தார்கள் அல்லாட தோதரே உங்களுடைய சக்கராத்து நேரம் உடைய கடைசி நேரம் இந்த நேரத்தில் ஒரு தலம் ஒரு முறையான தலைமையை ஒரு சரியான தலைமையை தீர்மானிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு பதினேழு வயது சிறுவனை நீங்கள் அமீராக நியமிக்கின்றீர்களே அந்த பதினேழு வயது சிறுவனுடைய தலைமையின் கீழ் Hazrat Abu Bakr Hazrat Umar Hazrat Abdur Rahman Auf Hazrat Abu Hurairah போன்ற மூத்த தலைவர்களை மூத்த சஹாபாக்களை பெருமானா சல்லல்லாசம் அந்த இளைஞரின் தலைமையில் தீர்மானித்து நீங்கள் இவர்களோடு சென்று போரிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் எதற்காக சொல் என்றால் இளமை பருவம் என்பது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லாம் தங்களுடைய இறுதி கட்டத்தில் கூட அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் கூட ஒரு படைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு பதினேழு வயது இளைஞரிடத்தில் கொடுத்தார்கள் என்றால் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் எப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுத்தார்கள் என்பதுதான் இங்கே சந்திக்க சிந்திக்க வேண்டிய விஷயம் எப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாக்கினார்கள் அந்த இக்கட்டா நேரத்தில் கூட ஒரு பதினேழு வயது இளைஞரை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தளபதியாக நியமித்து அந்த படையை அனுப்பி வைத்தார்கள் அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றில் பார்ப்போம் என்னால் உமையாக்களுடைய ஆட்சியிலே தாரிக் இப்னு ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயின் என்பது எவ்வளோ பெரிய நாடு என்ற மிக முக்கியமான நாடு அந்த ஸ்பெயின் நாட்டிலே முதன் முதலாக இஸ்லாமிய தீபத்தை எடுத்து சென்றவர் அதில் தாரிக் இபின் ஜியாத் முதன் முதலாக அவர்கள் இஸ்லாமிய படையை வழிநடத்தி செல்கிறார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு வயது வெறும் பதினெட்டு வயது தாரிக் இபின் ஜியாத் ரஹமத்துல்லா அவர்களுக்கு பதினெட்டு வயது இஸ்லாமிய படையை தலைமை தாங்கி நடத்தி செல்கிறார்கள் அங்கே அவர்கள் சென்ற நேரத்திலே அங்கே குஸ்துன் துனியா என்று சொல்லக்கூடிய மொராக்கோ தீவை அவர்கள் பிடிக்க செல்லும் பொழுது அங்கே மொராக்கோ தீவை தாண்டியவுடன் அவர்கள் ஏறி வந்த அந்த படகுகளை எல்லாம் எரித்தார்கள் தீ வைத்து எரித்தார்கள் எரித்து விட்டு சொன்னார்கள் இளைஞர்களே படையினர்களே இனிமேல் நாம் சென்றால் வெற்றியோடு தான் திரும்பி செல்ல வேண்டும் இனி திரும்பி செல்வதற்கு வழியும் கிடையாது பாதையும் கிடையாது வாகனமும் கிடையாது ஆகவே வெற்றியோடு தான் திரும்ப வேண்டும் என்று வீர உரை நிகழ்த்தினார்கள் அந்த வீர உரை வெறும் ஒரு கூச்சலாக இல்லாமல் வெற்றியாக ஆக்கி காட்டினார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு வயது வெறும் பதினெட்டு வயது தாரிக் ஜியாத் ரஹமத்துல்லா அலே அவர்களுக்கு இன்றைக்கும் கூட ஜபலு தாரிக் தாரிக் மலை என்று சொல்லக்கூடிய ஜப ஜபுல் தாரிக் இன்று ஆங்கிலத்திலே ஜிப்ரால்டர் என்ற பெயரிலே உலக வரைபடத்திலே பார்த்தால் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற இடம் அந்த ஜிப்ராடல் தான் அதில் தாரிக் இப்படி ஜியாத் ரஹமத்துல்லா அவர்கள் தங்கியிருந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற இடம் அந்த ஸ்பெயினை அவர்கள் வெற்றி கொண்ட பொழுது அவர்களுடைய வயது வெறும் பதினெட்டு வயது எதற்காக சொல்கிறேன் என்றால் இளமை பருவம் என்பது எதுவும் முடியாத பருவம் அல்ல அது ஒரு வீணாக பயன்படுத்தக்கூடிய பருவம் அல்ல வெறும் என்ஜாய் பண்ணக்கூடிய பருவம் அல்ல எப்படிப்பட்ட அற்புதமான சாதனை எல்லாம் சாதிப்பதற்காக அல்லாவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியமத்து என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அதற்கு அலி ரதி அல்லாஹத்தன் அறிவிக்கிறார்கள் சை முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட அதிசலே அதற்கு அலி ரதி அல்லாஹத்தன் பெருமானா சல்லல்லா அவர்கள் யமன் தேசத்திற்கு தலைமை நீதி நீதிபதியாக நியமித்து அறிவிக்கிறார் அனுப்புகின்றார்கள் தலைமை நீதிபதியாக அந்த நேரத்தில் அலி ரதி அல்லான் வந்து பெருமானா சல்லல்லா அலிஸ்மத்தில் ஒப்படைக்கின்றார் சொல்லுகின்றார்கள் யார சொல்லல்லா நானும் ஒரு சாதாரண இளைஞனாக இருக்கின்றேன் தபாசுனி வான சாபுன் நான் ஒரு சாதாரண இளைஞன் எனக்கு பெரிய அனுபவமோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது நீதிபதியாக இருப்பது அளவுக்கு தபாசுனியான என்ன நீங்கள் ஒரு நீதிபதியாக அனுப்புகின்றீர்கள் வான சாபுன் அக்கலி நான் ஒரு நீதிபதியாக இருந்து என்னுடைய இளமை பருவத்தில் இந்த சின்ன வயசில் நான் ஒரு நீதிபதியாக இருக்க முடியுமா அக்தி பைனகும் வலா அதிரி மல்கதா நான் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கவும் முடியாது தீர்ப்பு வழங்கும் முறை என்ன என்பதும் எனக்கு தெரியாது அதற்கு அலிரதி அல்லாஹத்திலானோ பெருமானா சல்லல்லாஹத்தில் முறையிடுகின்றார்கள் ஒரு வாலிபர் அவரை பெருமானா சொல்லல்லாதும் யமன் தேசத்திற்கு நீதிபதியாக அனுப்புகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றது எப்படி நானும் ஒரு சின்ன பையன் நான் ஒரு இளைஞன் நான் எப்படி அவங்களுக்கு மத்திய பெரிய பெரிய பிரச்சனைலாம் தீர்ப்பு வழங்க முடியும் ஒலாதிரி மல்கவா எனக்கு தீர்ப்பளிப்பதுனா என்ன தீர்ப்பளிக்கும் முறை என்ற இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிக்கும் யாரும் சொல்லலாம் தபாசனி வனசாபுன் நான் ஒரு இளைஞராக இருக்கும் விதத்தில் என்னை நீங்கள் நீதிபதியாக அனுப்புகின்றீர்களே என்று தன்னுடைய உள்ளத்தில் உள்ள அந்த மனப்பான்மை அதற்கு அலிரதி அல்லான்னு வெளிவிட்டார்கள் பெருமானா சல்லல்லா அவர்கள் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு மேலும் உரம்படாமல் மாறாக ஃபதரபாலா சதுரி அவருடைய உள்ளத்தின் மீது அவருடைய இதயத்தின் மீது இப்படி கையை வைத்து அடித்து சொன்னார்கள் அல்லாஹு மஹலி அல்லாஹு மஹதி கல்பா அல்லாஹு மஹதி கல்பா சபித் லிசானா யாழ்லா இவருடைய உள்ளத்தை நேர்வழியில் செலுத்துவாயாக இவருடைய நாவை சரியான பேச்சை பேசக்கூடிய நாவாக ஆக்குவாயாக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய இந்த துவா உனக்கு போதும் நீ சென்று பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று அனுப்பி வைத்தார்கள் எமனுக்கு சென்ற பிறகு அதற்கு அலிரதி அல்லாஹத்தன் சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த அந்த துவாவும் அவர்கள் நெஞ்சின் மீது அடித்த அடியும் எனக்கு எவ்வளோ பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் வழங்கியது என்றால் ஒமா ஷக்கத்து பாதி அதற்கு பிறகு நான் வழங்கிய எந்த தீர்ப்பிலும் சந்தேகப்பட்டதே கிடையாது நான் வழங்கிய தீர்ப்பு சரியா தப்பா இது கரெக்டாக இருக்குமா சரியாக இருக்குமா என்று நான் சந்தேகப்பட்டதே கிடையாது யோசித்ததே கிடையாது அனைத்து தீர்ப்புகளையும் அல்லாவுக்கு பயந்து சரியான தீர்ப்பாக நியாயமான தீர்ப்பாக வழங்கினேன் என்று அதை அது அலிரதி அல்லாஹத்தன குறிப்பிடுகின்றார்கள் ஆக அன்புக்குரியவர் எதற்காக சொல்கிறேன் என்றால் நம்முடைய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்கள் அவர்களை மோட்டிவேட் செய்ய வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் அவர்கள் எல்லா அவர்களிடத்தில் உள்ள தலைமைத்துவத்தையும் அவர்களிடத்தில் நல்ல குணங்களையும் பெற்றோர்கள் கண்டறிந்து வெளியே கொண்டு வர வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு இளைஞர்கள் என்றாலே எப்படி ஆகிவிட்டது என்றால் மேற்கத்திய ஊடகங்களுக்கு ஆட்பட்டு மீடியாக்களுடைய பிரச்சாரங்களுக்கு ஆட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே பணம் சம்பாதிப்பதுதான் இன்றைக்கு இளைஞன் என்ன என்ன நினைக்கிறார் என்றால் ஏதாவது படித்து ஏதாவது ஜாபில் போய் செட்டில் ஆகிட்டா முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டேன் என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றி விட்டேன் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து ஏதாவது ஜாபில் போய் அல்ல ஏதாவது ஐடி ஃபீல்டில் போய் நான் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு என் பையன் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான்னா பெற்றோர்கள் புலங்காகிதம் அடைகிறார்கள் ஆ என் பையன் நல்லா சம்பாதிக்கிற பையன் அவன் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான் லாஹவுதலா கோத்தை இல்லாமில்லா இந்த சிந்தனை தான் சகோதரர்களே மேற்கத்திய கலாச்சாரம் யூத நஸ்ரானிகள் நமக்கு மத்தியில் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி அவர் இந்த உலகத்தை அவருடைய இளைஞர்களை நோக்கமாக காட்டுவது இந்த உலகத்தில் வெற்றி உலகத்தில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் கொஞ்சம் கையில் காசு சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டே முடிஞ்சு போய் வாழ்க்கை நோக்கம் முடிஞ்சு போச்சு இதான் வாழ்க்கை நோக்கம் இதான் அல்லாஹ் உனக்கு வாலிபத்தை கொடுத்த நோக்கம் என்ற இந்த தீவிரவாத பிரச்சாரம் இந்த அசிங்கமான பிரச்சாரம் வாலிபருடைய உள்ளங்களிலே புகுந்து அது பெற்றோர்களுடைய உள்ளங்களிலே புகுந்து தன்னுடைய பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பித்தால் போதும் அவன் முழுமை பெற்று விட்டான் வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்து விட்டான் இல்லை சகோதரர்களே நிச்சயமாக சத்தியமாக இல்லை இன்றைய காலத்திலே வாலிபர்களை வழிகெடுக்கக்கூடிய வழிகேடுகளை பட்டியலிடுவோம் எனால் முதல் வழிகேடு இன்றைய யூத நசாராக்களுடைய மீடியாக்கள் செய்யக்கூடிய வழிகேடு இந்த இளைஞன் அல்லாவை பற்றி ஆகரத்தை பற்றி இவன் எதற்காக படைக்கப்பட்டான் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இவனுக்கு இளமையை கொடுத்தான் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் எந்த மக்சதுக்காக அல்லாஹ் இந்த இளைஞனுக்கு கொடுத்தான் என்பதையெல்லாம் இந்த இளைஞன் மறந்துவிட்டு இவனுடைய நோக்கம் படி படி படி படிக்க வேண்டும் படித்து முடித்த பிறகு என்ன படிக்கணும் படிப்பதையா ஒழுங்கா படிக்கின்றானா இல்லை என்ன படிக்கிறான் என்றால் இன்றைய கல்வி திட்டம் இந்த அரசாங்கம் ஏற்படுத்திய இந்த சிலபஸ் எப்படிப்பட்ட சிலபஸை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் சகோதரர்களே முழுக்க முழுக்க அல்லா ரசூலுக்கு எதிரான ஆகரத்திற்கு எதிரான இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சிலபஸை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த அடிப்படையிலே அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டும் அப்படியே அதை பரீட்சை பேப்பரில் வாந்தி எடுக்க வேண்டும் அந்த படித்தது தனக்கு பயனளிக்குமா அந்த படித்த படிப்பு தனக்கு பிரயோஜனமாக இருக்குமா தனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குமா நல்ல மனிதனாக உருவாக்குமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எந்த பலாயாச்சும் படித்து கொடுக்குறோம் படிக்கிறத அப்படியே படித்து அப்படியே பேப்பரில் வாந்தி எடுத்து நான் நல்ல மார்க் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நல்ல ஜாபுக்கு போயிடுவேன் நல்ல ஜாபுக்கு போயிட்டா கை நிறைய சம்பாதிப்பேன் என்னுடைய வாழ்க்கையின் மக்சது நோக்கம் நிறைவேறிவிட்டது நான் படைக்கப்பட்டது நோக்கம் நிறைவேறிவிட்டது நான் படைக்கப்பட்ட நோக்கத்தில் முழுமை அடைந்து விட்டேன் பூர்த்தி அடைந்து விட்டேன் இத்தகைய தான் சகோதரர்களே இன்றைய யூத நசாராக்களுடைய கலாச்சாரம் முஸ்லீம்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே பெற்றோர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் விளைவுதான் இன்றைக்கு மீடியாக்கள் மூலமாக மாணவர்களுக்கு மத்தியிலே ஆபாசங்கள் அசிங்கங்கள் மனோ இச்சைகள் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் காட்டப்படுகின்றன இதெல்லாம் காட்டப்பட்டவுடன் அவன் பார்க்குறான் இப்படிப்பட்ட ஒரு சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு லக்ஸரி வாழ்க்கைக்கு இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு நானும் ஆயத்தமாக வேண்டும் என்றால் எனக்கும் இப்படிப்பட்ட லக்ஸரி வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிப்பதற்கு என்ன வழி படிக்க வேண்டும் படித்து சம்பாதித்து ஒரு போஸ்டில் உட்கார்ந்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறிவிட்டது அருமை சகோதரர்களே இன்றைக்கு தாரிக் ஜியாத் ரஹமத்துல்லாலே அவர்களை பற்றி பேசுகின்றோம் உசாமா பின் ஜெயித் ரஹமத்துல்லா அவர்களை பற்றி பேசுகின்றோம் இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ சஹாபாக்கள் ஜெயித் பின் ஹாரிஸ் ரதி அல்லாஹுத்தலானுவோ பெருமானா சல்லல்லா அலிஸ்லனுடைய வஃபாத்துக்கு பிறகு அபுபக்க சித்தியக் ரதி அல்லாஹுத்தலானவர்கள் அல்லாவுடைய குரானை தொகுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் பொறுப்பை கொடுக்கும் பொழுது எடுத்து கொடுக்கலாம் என்று யோசித்த பொழுது ஜெயித் பின் சாபித் என்ற இளைஞர் ஞாபகத்துக்கு வருகிறார் ஜெயித் பின் சாபித்தை அழைத்து அவரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள் ஒப்படைக்கும் பொழுது என்ன சொன்னார்கள் இன்னக்க கரஜுலின் ஷாப்புன் ஆக்கில் ஜெய்தே நான் உன்னை ஒரு அறிவா அறிவுள்ள இளைஞனாக பார்க்கின்றேன் ஒரு அறிவாளி இளைஞனாக பார்க்கின்றேன் உன்னுடைய இளமையினால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய குரானை தொகுக்கும் பொறுப்பை ஜெய்துபின் சாபித் ரதி அல்லாஹத்தன் நடத்தி கொடுத்தார்கள் அந்த குரானை தொகுத்து முடித்த பிறகு ஜெய்துபின் சாபித் ரதி அல்லாஹத்தான் சொன்னார்கள் அல்லாஹி சத்தியமாக கூறுகின்றேன் ஃபவல்லாஹி அல்லாமே சத்தியமாக கூறுகின்றேன் லவ் கல்ல ஃபூனி நக்கல ஜமலின் நக்கல ஜபலி மினல் ஜிபால் ஒரு மலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் நகர்த்தி வைக்க சொல்லியிருந்தால் அது எனக்கு இலகுவாக இருந்திருக்கும் ஆனால் மாக்கான அஸ்கல் அலைய மிம்மா அமரணி மின் ஜம அல் குரான் அல்லாவுடைய இந்த குரானை தொகுக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தது ஒரு மலையை இன்னொரு மலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவதை விட எனக்கு மிக பாரமாக தூரமாக இருந்தது என்று சொல்கின்றார்கள் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஒரு இளைஞர் ஏற்று செய்து முடித்தார்கள் இன்றைக்கு அலமதுல்லா அல்லாவுடைய குரானை நாம் ஓதுகின்றோம் தொகுக்கப்பட்ட வரலாறை பார்க்கின்றோம் அப்படி தொகுப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ஜெய்திபின் சாபித்துடைய இளமை ஜெய்திபின் சாபித்துடைய இளமை உசாமாவின் ஜெய்துடைய இளமையை பார்க்கின்றோம் தாரிக் ஜியாதுடைய இளமையை பார்க்கின்றோம் இந்த இளமையெல்லாம் இந்த வரலாற்றிலே பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே சற்று யோசித்துக்க வேண்டும் இஸ்லாமிய இளைய சமுதாயமே இன்றைக்கு நாளைக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய பிச்சலங்கள் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் நம்மை பற்றி பேசுவதற்கு நம்மிடத்தில் என்ன சாதனை இருக்கின்றது நம்மிடத்தில் என்ன சாதனை இருக்கின்றது அதற்கு பிலால் ரதி அல்லாஹு வெம்பாலைவனத்திலே மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சின் மீது கள்ளத்தி கேட்கப்பட்டார்கள் வைக்கப்பட்டார்கள் அஹாத் அஹாத் என்று மொழிந்தார்கள் இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் இந்த வரலாறு நமக்கு தெரியும் இன்னும் எத்தனையோ சகாபாக்கள் எவ்வளோ தியாகங்கள் செய்தார்கள் அல்லாவுடைய தீனுக்காக இன்றைக்கு சரித்திர நாயகர்களாக அல்லாவுடைய ஏட்டிலும் உலக வரலாற்றின் ஏட்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சகாபாக்கள் எத்தனை சகாபாக்கள் உடல் ரெண்டாக கிழிக்கு சகிதாக்கப்பட்டவர்கள் அசாபுல் காஃபிலே குகை தோழர்கள் குகைக்கு தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நாயை துணைக்கு அழைத்துக் கொண்டு ஒரு குகைக்கு சென்றார்கள் அந்த குகை தோழர்களுடைய தியாகத்தை ரபுல்லாலுமீன் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு தன்னுடைய குரானிலே சூரத்தில் கஹப் என்றே அல்லா ரபுல்லால் உருவாக்கி அந்த காஃபு சூறாவில் அந்த இளைஞனுடைய வரலாறை கூறுகின்றான் இவ்வளவு தியாகங்கள் செய்த பிறகு இவ்வளவு தியாகங்கள் செய்த சகாபாக்களை இவ்வளவு தியாகம் செய்த நல்லடியார்களை பார்த்து ரபுல் தன்னுடைய திருமறலை சொல்கின்றான் ஒல நுதிய கண்ணகம் எனல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர் ல அல்லஹம் எரிஜிஓன் நாம் உலகத்திலே உங்களை எல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்களை சுவைக்க செய்தோம் எதை குறிப்பிட்டான் ரப்புல் ஆலமீன் பிலால் ரதி அல்லாஹத்தலானோ நெஞ்சின் மீது பாறாங்கல் வைக்கப்பட்டு நடு பாலைவன விலையிலே படுக்க வைக்கப்பட்டு அஹத் அஹத் என்று துடித்தார்களே இதே ரப்புல் ஆலம் சொல்கின்றான் லுனதியே கண்ணகம் அதாபில் அதுனா சின்ன கஷ்டத்தை கொடுத்தோம் சின்ன கஷ்டத்தை கொடுத்தோம் இன்னொரு சஹாபி ரதி அல்லாஹாலர்கள் ஒட்டகங்களுடைய ரெண்டு காலில் பக்கம் இரண்டாக கட்டப்பட்டு அப்படியே உடல் ரெண்டாக கிழிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்களே அந்த சம்பவத்தை பெற்ற புலான் சொல்கின்றான் ஓலா நுதிய கண்ணஹமினல் அதாபில் அதுனா சின்ன கஷ்டத்தை கொடுத்தோம் கர்ப்பமடை நிலந்தையிலே மர்மஸ்தானத்திலே அம்பை எழுதி ஷஹீதாக்கப்பட்டார்களே சுமையா ரதி அல்லாஹுத்தலாடா அவருடைய தியாகத்தை ரபுல்லான் சொல்கின்றான் ஓலா நுதிய கண்ணஹமினல் அதாபில் அதுனா சின்ன கஷ்டத்தை கொடுத்தோம் இப்படி எவ்வளோ சகாபாக்கள் செய்த கஷ்டங்கள் தியாகங்கள் இதையெல்லாம் ரப்புல்லாலும் சொல்கின்றான் சின்ன சின்ன கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்தோம் எதற்காக தெரியுமா தூணல் அதாவில் அக்பர் மறுமையில் உங்களுக்கு வர இருக்கின்ற பெரிய அதாவை விட்டு உங்களை காப்பாற்றுவதற்காக மறுமையில் அல்லா தர இருக்கின்ற பெரிய அதாவை விட்டு உங்களை பார்ப்ப பாதுகாப்பதற்காக உலகத்திலே சின்ன சின்ன அதாவுகளை கொடுத்தோம் என்று ரப்புல்லாலும் சொல்கின்றானே அருமை சகோதரர்களே அருமை இளைய சமுதாயமே இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எந்த பெரிய அதாவிலிருந்து சகாபாக்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ எந்த பெரிய வேதனையிலிருந்து சகாபாக்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ எந்த மறுமையின் கஷ்டத்திலிருந்து சகாபாக்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அதே மறுமையின் கஷ்டத்திலிருந்து அதே பெரிய அதாபிலிருந்து அதே பெரிய வேதனையிலிருந்து நாமும் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் அப்படி பாதுகாக்கப்படுவதற்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன சஹாபாக்கள் செய்த அவ்வளோ பெரிய தியாகத்தை ரபுல்லான் குறிப்பிடுகின்றான் குறிப்பிடுகின்றான் ஒல நுதிய கண்ணம் அதாபில் அது நான் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்தோம் என்று ஆகவே அருமை சகோதரர்களே வெறும் வாழ்க்கையில் படிச்சுட்டோம் சம்பாத்தியப்பட்டுட்டோம் ஒரு ஒரு லெவலில் போய் உட்காந்துட்டோம் செட்டில் ஆகிட்டோம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறிவிட்டது என்ற மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாகிவிடாதீர்கள் இது கலாச்சார சூழ்ச்சி அல்ல இது சிந்தனை சூழ்ச்சி சிந்தனை தீவிரவாதம் இத்தகைய தீவிரவாதத்தை முஸ்லீம் இளைஞர்களுக்குள் முஸ்லீம் இளைஞரை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்குள் ஏற்படுத்தியவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த யூத நசராணிகள் ஏன் அப்பொழுதுதான் இவன் உலக மோகத்திலே உலக ஆசையிலே தான் உண்டு தான் உண்டு தன் வியாபாரம் உண்டு தன் தொழில் உண்டு தன்னுடைய பிசினஸ் உண்டு தன்னுடைய சொகுசான வாழ்க்கை உண்டு தன்னுடைய லக்ஸரி வாழ்க்கை உண்டு என்று இவன் இப்படியே இருந்து விடுவானேனால் நாளைக்கு அல்லாவுடைய மார்க்கத்தின் மீது எத்தகைய தாக்குதல் வந்தாலும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் பாதுகாக்கும் எண்ணம் தான் இருக்குமே தவிர அல்லாவுடைய எண்ணத்தை பாதுகா அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாக்கும் எண்ணம் எனக்கு இருக்காது இந்த சூழ்ச்சி நுழைவாகத்தான் இன்று பெற்றோர்களுக்கிடையும் இளைஞர்களுக்கிடையிலும் இப்படிப்பட்ட ஒரு தவறான மனப்பான்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த மனப்பான்மை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக உலகத்தில் நாம் சம்பாதிப்பது மட்டும் ஒரு பொஷனில் இருக்கிறது மட்டும் சம்பாதிக்க ஆரம்பிப்பது மட்டும் சகோதரர் நோக்கம் அல்ல இதற்கு மேலாக அல்லாவுடைய தீனுக்காக சில தியாகங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாடைய மார்க்கத்திற்காக நம்மாலான சில முயற்சிகளை என்ன முயற்சி செய்யறது அல்லாட மார்க்கத்துக்கு என்ன செய்யறது அப்படி யாரையும் மஷ்ரூவா கேட்க வேண்டியதில்லை ஆலோசனை கேட்க வேண்டியதில்லை ரப்புல் ஆலமின்ட்டு அழுது கேளுங்கள் ரப்புல் ஆலமினே என்னுடைய இளமையை உன்னுடைய மார்க்கத்திற்காக கபூல் செய்து கொள் என்னுடைய வாலிபத்தை உன்னுடைய தீனுக்காக கபூல் செய்து கொள் என்னுடைய இளம் பருவத்தை உன்னுடைய மார்க்கத்திற்காக மார்க்க பணிக்காக ஏற்றுக்கொள் என்று அல்லாவிடத்தில் முறையிடுங்கள் ரப்புல் ஆலமின் உங்களை வைத்து வேலை வாங்குவான் உங்களை வைத்து வேலை வாங்குவான் அல்லாவுக்கு எது பிடித்தமான வேலையோ அந்த வேலையை அல்லாஹ் உங்களிடத்தில் வைத்து வாங்குவார் அதனால் சகோதரர்களே உங்களுடைய உலக வாழ்க்கையோ உலக செல்வமோ உலகத்தினுடைய நிம்மதியான வாழ்க்கையோ ஒருபோதும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ரப்புல் ஆலமின் உலகத்தையும் கொடுப்பான் அதோடு சிறு மறுமைக்கான வேலையை உங்களிடத்தில் வாங்கிக் கொள்வான் விளங்கக்கூடிய பாக்கியத்தை ரபுல்லாலும் அனைவருக்கும் தந்தருள்வானாக இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விளங்கி அல்லா ரபுல்லாலுமே எந்த நோக்கத்திற்காக இந்த அற்புதமான இளமை பருவத்தை வாலிப பருவத்தை நமக்கு வழங்கினானோ அந்த இளமை பருவத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய முறையாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கி அருள்வானாக அஹமதுல்லா அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தலா வரகாத்தூ